ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாபாரதத்திலிருந்து கண் சம்பந்தமான அனைத்து விதமான ரோகங்களையும் போக்கவல்ல கண் பார்வையை நன்றாக கொடுக்கக்கூடியதான ஓர் அற்புதமான ஸ்தோத்திரத்தை பார்க்கிறோம் தௌமியர் என்கிற மகர்ஷியானவர் தன் மாணவனான உபமன்யுவுக்கு கண் பார்வை போயிடுத்து அப்படின்னு கவலைப்பட்டு அஸ்வினி தேவர்களே நீ ஸ்தோத்திரம் பண்ணு தியானம் பண்ணிக்கோ அவர்கள் உனக்கு கண் பார்வையை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்ல உபமன்யு என்கிற மாணவன் அஸ்வினி தேவர்களை தியானம் செய்து கொண்டு குருவனுடைய சந்நிதியில் இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்து சொல்கிறான் प्रपूर्वगौ पूर्वजौ चित्रभानु गिरावाशंसामितपसाह्यनन्तौ दिव्यौ सुपर्णौ विरजौ विमानौ अधिक्षिपन्तौ भुवनानि विश्वा हिरण्मयौ शकुनी साम्परायौ नासत्यादस्रौ सुनसौ वैजयन्तौ शुक्लं वयन्तौ तरसा सुवेमौ अधिव्ययन्तावसितं विवस्वतः ग्रस्तां सुपर्णस्य बलेन वर्तिकाम् अमुञ्चतमश्विनौ सौभगाय तावत्सुवृत्तावनमन्तमायया वसत्तमागा अरुणाबुदावहन् षष्टिश्च गावस्त्रिशताश्च धेनवः एकं वत्सं सुवते तं दुहन्ती नानागोष्ठाविहिता एकदोहनाः तावश्विनो दुहतो घर्ममुख्यम् एकाम्नाभिं सप्तशता अराश्रिताः प्रतिष्वन्या विंशतिरर्पिता अराः अनेमिचक्रं परिवर्तते जरम् मायाश्विनौ समनक्तिचर्षणी एकं चक्रं वर्तते द्वादशारम् षण्णाभिमेकाक्षमृतस्य धारणम् यस्मिन् देवा अधिविश्वे विषक्ताः तावश्विनौ मुञ्चतं मा विषीदतम् अश्विनाविन्दुममृतं वृत्तभूयौ तिरोधत्तामश्विनौ दासपत्नी हित्वा गिरिमश्विनौ गामुदाचरन् तौ तद्वृष्टिमन्नाप्रस्थितौ बलस्य युवां दिशो जनयथो दशाग्रे समानं मूर्ध्नि रथयानं वियन्ति तासां यातमृषयोऽनुप्रयान्ति देवामनुष्याः क्षितिमाचरन्ति युवां वर्णान् विकुरुथो विश्वरूपान् ते धिक्षियं ते भुवनानि विश्वा ते भानवोऽप्यनुसृताश्चरन्ति देवामनुष्याः क्षितिमाचरन्ति तौ नासत्यावश्विनो वां स्रजञ्चयां बिबृथः पुष्करस्य तौ नासत्याममृता वृथा वृथौ ऋते न सूते मुखेन गर्भं लभेतां युवानौ गतासुरे तत्प्रपदे न सूते सद्यो जातो मातरमत्तिगर्भः तावश्विनो मुञ्चथो जीवसेगाः स्तोतुं न शक्नोमि गुणैर्भवन्तौ चक्षुर्विहीनः पथि सम्प्रमोहः दुर्गेऽहमस्मिन् पतितोऽस्मि कूपे யுவாம் சரண்யௌ சரணம் பிரபத்யே அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை அஸ்வினி தேவர்களை தியானம் செய்து கொண்டு சொன் சொல்லின்றிருக்கிற பொழுது இத்தியேவமேதாபிஹி அபிஷ்டுதாவஸ்வினௌ ஆஜக்மது புரோதோ சஜேஷத்தே பூபோ பூபோ அசனீனமிதி உபமன்யோ அப்படின்னு கூப்பிட்டா யார் அப்படின்னு கேட்ட உடனே நாங்கள் தான் அஸ்வினி தேவர்கள் வந்திருக்கோம் கையை காண்பி அப்படின்னு சொல்லி கையை காண்பிக்க சொல்லி கையில் ஒரு பிரசாதத்தை வைத்தார்கள் அஸ்வினி தேவர்கள் சஜேவ முக்த अनृतमो चतुर्भवगमन्तौ नत्व नत्वहमेतम् अपूपोम् उपयोक्तुम् குரவே गुरवे अनिवेद्येति இது என்னது அப்படின்னு உபமன்யு கேட்க அதை உன் கண்ணால் பாரு அப்படின்னு அஸ்வினி தேவர்கள் சொன்னான் உடனே மெதுவாக கண்ணை திறந்து கையில் என்ன வஸ்து இருக்குதுன்னு பார்த்தா கண் பளிச்சுன்னு நன்றாக தெரிகிறது கையில் அதிர்ஷம் வச்சிருக்கு அதிருஷம்னு ஒரு மதுர வஸ்து அது வச்சிருக்கு அதை பார்த்த உடனே நம் கண் ரொம்ப நன்னா தெரிகிறதே அப்படின்னு ரொம்ப பூரிச்சு போனார் உபமன்யு அதை பார்த்தால் அதற்கு அதிர்ஷம்னே பேர் சொல்கிறோம் அதிர்ஷம் அப்படின்னா திருஷம் அப்படின்னா கண்ணுன்னு அர்த்தம் அதிர்ஷம் அப்படின்னா பொதுவாக சம்ஸ்கிருதத்தில் அதிர்ஷம் அப்படின்னா கண்ணு தெரியாதது அப்படின்னு அர்த்தம் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா அதிர்சம் அப்படிங்கிற பக்ஷணம் பண்ணினால் அதில் நிறைய கண்ணு கண்ணாக இருக்கும் சின்ன சின்ன சின்ன சின்னதாக தொலை விழும் அந்த அதிர்சத்தில் அதில் எவ்வளவு அந்த கண்கள் இருக்கோ அவ்வளோ கண்கள் நமக்கு இருந்தால் கண் பார்வை எப்படி இருக்குமோ அப்படி பார்வையை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால அதிர்சம்னு அதற்கு பெயர் அதை பார்த்த உடனே கண்ணு ரொம்ப நன்னா தெரியறதேன்னு சந்தோஷப்பட்டு பார்த்தால் அஸ்வினி தேவர்கள் ரெண்டு பேரும் நிற்கிற நான் இதை எப்படி எடுத்துக்கிறது நான் இதை எப்படி சாப்பிட்றது நான் யார்கிட்ட யாரிடத்தில் எதை பிக்ஷை எடுத்தாலும் குருவனிடத்திலே சொல்லிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கே அப்படின்னு உபமன்யு சொல்ல ததஸ்தாவஸ்வினாவூ சதுஹு ஆவாபியாம் புரஸ்தாத்பவத உபாத்தியாயேன ஏவமேவ அபிஷ்டுதாபியாமபூபோ தத்துக உபயுக்தः சதேன அனிவேத்ய குரவே துவமபி ததைவ குருஷ்வ யதாகிருதமுபாத்தியாயே நேதி அதனால் என்ன பக்கத்தில் தானே இருக்கார் உபாத்தியாயர் அவரிடத்துல சொல்லிட்டு இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னான் உடனே உபாத்தியாயரை பார்த்தார் உபமன்யும் எடுத்துக்கோன்னார் தௌமியர் உடனே அதை எடுத்து விண்டு வாயில் போட்டுண்டார் உபமன்யு ஏன்னா ரொம்ப நாள் கண்ணை மூடிக்கொண்டிருந்து திறந்தால் மங்கள வஸ்துக்களை பார்க்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது எங்கெல்லாம் கண்ணு மூடிண்டு ரொம்ப நாழி இருக்கணும்னு நம்முடைய வேதம் காண்பிக்கிறதோ அங்கெல்லாம் கண்ணை திறந்த உடனே மங்கள வஸ்துக்களை பார்க்கணும் மங்கள வஸ்துக்கள்னால் அக்னி பிராமணன் சுமங்கலி ஸ்திரீகள் பசுமாடு தயிர் இந்த அதிர்சம் இவைகள்லாம் மங்கள வஸ்துக்கள்னு பேர் ஆகையினாலே தான் கல்யாணத்தில் சீர்கள் பண்ணுற பொழுது அதிர்சமும் பண்ணி வைக்கிறது அப்படின்னு வழக்கம் அதிர்சம் பண்ணி வைக்கணும் கல்யாண சீரில் அதிர்சங்கிறது மங்களகரமான வஸ்து அதுதான் விரதம்னு வேத விரதம்னு ஆண் குழந்தைகளுக்கு பண்ணுற பொழுது சௌமிய விரதம்னு ஒன்று இருக்குது அந்த சௌமிய விரதத்தில் கண்ணை கட்டிக்கணும் ஒரு நாள் பூராவும் கண்ணை கட்டி கொண்டு இருந்து மறுநாளைக்கு கண்ணை திறந்த உடனே முதல்ல அதிர்சம் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் விரதம் பண்ணுற பொழுது பொண்ணை யார் கொடுக்குறாரோ அவன் அதிர்சம் சீர் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு வழக்கத்தில் இருக்குது அப்படி அதிர்சம் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும் ஒரு தட்டில் தாம்பாலத்தில் கண்ணை திறந்த உடனே அதிர்சத்தை பார்க்கணும் அதிர்ஷ்டங்கிறது மங்களகரமான வஸ்துவாக தர்மசாஸ்திரம் சொல்கிறது வழக்கத்திலேயும் நாம் அதை வச்சுருக்கோம் அப்படி அதிர்ஷத்தை கொடுத்து சாப்பிட சொல்ல அவர் சாப்பிட்ட உடனே அந்த எருக்கம் பால் விழுந்து அந்த கண் விழித்திரை பாதிக்கப்பட்டது சரியாக போயிடுது அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை தியானம் செய்து கொண்டு ஒரு அதிர்ஷம் பண்ணி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி யார் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறாரோ அவர்களுக்கு கண் சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலும் சரியாக போயிடும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தில் காண்பிக்கிறார் வியாசாச்சாரியால் மேற்கொண்டு இந்த சரித்திரம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்